ಭಗವೋ இந்த உலக வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறானோ அதீதமான முறையில் எடுத்து நடக்குமாறு எந்தெந்த விஷயங்களை தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறு எச்சரிச்சிருக்கிறானோ அதை தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தப்பாய் வசியிருக்கின்றேன் இன்று நாம் பயங்கரமான ஒரு பதப்படுத்தக்கூடிய நிம்மதியற்ற ஒரு சூழலில் ஒரு எம்பாயிரம் நாம் வந்து எந்த நிம்மதி எந்த சந்தோஷம் நாட்டில் நாம் வந்து கொண்டிருந்தோமோ அந்த நிம்மதி இல்லாதவர்களா அந்த சந்தோஷம் இல்லாதவர்களா தனியாக இரவு நேரத்தில் பிரயாணம் செய்வதற்கும் தயக்கமாக பயந்தவர்களாக இன்று நாம் எங்களுடைய நாட்டுடைய சுச்சுவேஷனை பார்த்து கண்ணியமான சோதனை இப்படி நிலைமைகள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாவையும் பிரபுவையும் நம்பின மக்கள் அல்லாவுடைய அல்லாவுடைய நம்பிக்கையை அவர்களுடைய வாழ்க்கையை எடுக்கக்கூடிய மக்கள் கம்மியான ஆண்கள் பெண்கள் இந்த சுச்சுவேஷனில் எப்படி பேச பண்ணோம் என்றதை கனிமான சோதனை இந்த உண்மத்திற்கு மேலாளர்களுள்ளா அதை தொடர்ந்து வந்த ஆபாக்கள் எனது கண்டு வந்திருக்கிறார்கள் எண்ணிமன சோதர்களே நாம் இன்று முதலில் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பதாவது இதில் நின்று கொண்டிருக்கிறோம் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் எங்களுடைய நியூ இயர் இது ஒரு வருடம் கழிந்ததற்கு பின்னால் டுவெண்ட்டி செவன்டீன் இரண்டாயிரத்தி பதினேழாம் நூற்றாண்டு எங்களுடைய இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடத்தில் நாம் இருக்கிறோம் இதெல்லாம் ஜனவரியில் ஆரம்பிக்கிறது என்ற விஷயம் எங்களுடைய பிள்ளைகளிலிருந்து மூத்த மக்களுக்கும் தெரிந்த விஷயமாய் ஆனா கவலையுடைய விஷயம் என்னன்னா யாராவது ஒருவர்கள் இன்று எப்பவங்களுக்கு இஸ்லாத்துடைய கலண்டர் படி இஸ்லாத்துடைய குறை கலண்டர் படி உங்களுடைய ஒரு வருடம் நிர்மியர் இருந்திருக்கீங்களா தடமாறி போகக்கூடிய நிலைமை உங்களை மக்களிடம் காணலாம் பெரிய நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்த மக்களிடத்தில் நாம் மயிலோரணி மக்களாக இருக்கிறோம் நாங்க இந்த மக்களிடத்தில் இந்த மனிதர்களிடத்தில் கனிமம் சோழி எப்படி வாழ்ந்து அல்லாவுடைய சந்தோஷத்தையும் இந்த மக்களையும் இந்த நீங்களுக்கு குமார முறையையும் மேலாக சூழ்நாட்டு செல்லலாம் அழைக்கும் காட்ட முடியலாம் கனிமன சோதனை இன்று ஒரு வாரமாக எங்களோட மாதத்துடைய விலை கணக்குப்படி எங்களுடைய பொது வருடத்தின் ஒரு வாரம் கழிந்து விட்டது நாம் இருக்கக்கூடிய இந்த வருடத்தில் மேலான சூழலாக இருந்தவர்களா வாய்வு செல்லும் இந்த உண்மத்துக்கு என்ன காட்டி கொடுத்தாங்க என்ன நன்மையை விளைவான சோதனை உண்மத்தில் காட்டி கொடுத்த முறை என்பதென்றால் இந்த மகன் முழு மனித சமுதாயத்திற்கும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னதென்றால் யகோதை நகராக்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் நபியுடைய வாழ்க்கையை வாழ்க்கையா எடுங்கள் எடுத்தார்கள் எடுத்தீர்கள் என்றால் அல்லாஹாலா கனிமா மொழியாத மக்களை எங்களை பார்த்து நடுங்கும் நடுங்கக்கூடிய ஒரு அமைப்பை கொள்வார் எப்ப நாம் அல்லா ரசூனுடைய கட்டங்களை காலுக்கு கீழாக நாம் நபியை பின்செய முயலாமல் நபியுடைய வாழ்க்கையை வாழ்க்கையில் எடுக்காமல் அதை ஒரு கேவலமாக அந்த துள்ளத்தை கேவலமாக மக்கள் மத்தியில் இவருக்கு அறிவில்லை இவர் இந்த காலப்பூரத்துக்கு மேல் வாழ்ந்தார் இல்லை வாழ்ந்தார் இல்ல இவர் வாழக்கூடிய முறை என்னென்றால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முறை எடுத்து வாழ்ந்தார் என்று நாங்கள் கேவலமாக பேசினோம் என்றாலும் கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடிய அந்நியர்களால் நாம் ஒதுக்கப்படுவோம் குற்றப்படுவோம் பேசப்படுவோம் கண்ணியமானவர்களே எங்களுடைய எண்ணங்கள் உரிமை அன்பளிக்கிறது ஆயிரத்தி நாலு வருடங்களுக்கு முன்னால நபியுடைய நபியுடைய முன்னா உள்ளாடி இருந்திருக்காங்க என்னோட லைஃப் ஸ்டைலுடைய லைஃப் முன்மாதிரியை மேலாண் ரசூலுல்லாஹி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கிறார் வந்த சலாத்திலையும் சொன்னதாக ஹதீசுகள் பதிவு செய்யப்பட்டது இறுதி மூன்று நேரத்திலேயும் சொன்ன வார்த்தைகள் அல்லாமா முஸ்லம் அல்லாமா அகமது ரஹமத்துல்லாயரை அவருடைய விஷயத்தில் பதிவு செய்யலாம் சொன்னாங்க மாற்றம் செய்யுங்கள் என்ற வார்த்தையை மீரா சொன்னாங்க எவ்வளவு நம்பராக்களுக்கு மாற்றம் செய்யாம அவர்களை பின்புயரக்கூடிய மக்களாக நானும் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் மாற்றி மாற்றி காட்டணும் என்றால் கவலைக்குரிய விஷயம் எங்களுடைய நிம்மதிகளை இறக்க வேண்டியும் ஆனா எங்களோட சமுதாயத்திலே ஆகும் கவலையான விஷயம் என்னாக்கா ஒரு புல்லா பிறந்த நேரத்துல அந்த புல்ல புறக்கிற சந்தர்ப்பத்துல நபியை வழியை காட்டினாங்க அந்த வழியை செய்யும் அதுதான் சொல்றது நான் இல்லாமல் சொல்ற விஷயங்கள் செய்யும் அமீன் பண்றது இது நபியோட மாற்றினாலும் செய்யறோம் அதற்கு பின்னால அந்த உள்ள மூப்பாவோட சந்தர்ப்பம் இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை செய்யறோம் குடும்பப்படுறது கப்பம் செய்யறது தொழிலிக்கிறது அடுக்கம் செய்யறது இதை இஸ்லாம் சொன்னவாகாரம் செய்யறோம் கவலை என்னென்றால் அதுக்குள்ள இந்த வாழ்க்கை பீரியட்ல என்ன வாழ்க்கை இஸ்லாம் என்று சொல்லி கவனிக்கிறத நாம் கண்டிப்போம் மேலான ரசூலுமாய் சொல்லலாம் ஒவ்வொரு நிமிடமும் சாபாவது காட்டிக்கொண்டவரை நீங்கள் நினைய பின்புயர்வர்கள் நிம்மதி சந்தோஷம் கண்ணியம் உலகத்திலே மற்ற உலகத்திலே சொல்லலாம் சொல்லுங்கள் கண்ணியமான சோதர்களே அல்லாமல் இருக்கிறவங்க எனக்கு கிதாப பதில் செய்யறாங்க சகலமான கிதாப பதில் ரெண்டு போதைகள் எங்களுடைய உண்மத்துக்கு வெளிவந்திருந்தால் ரெண்டு சக்கராத் இருந்தாங்க ரெண்டு போதைகள் சக்கரத்தா இந்த ரெண்டு போதைகள் எங்களை உம்மத்திட்ட வெளியாகிட்டா அல்லாத உதவி இல்லாமல் இருக்கிறது அல்லாத உதவி இந்த உம்மத்துக்கு இல்லைங்கிறாங்க சொன்னாங்க சொன்னாங்க எதிரிக்கு எதிராக அல்லாத உதவி வந்து கொண்டே இருக்கும் எது வரைக்கும் வந்தால் எது வரைக்கும் வந்தால் நிறுவனங்களை மதையாக இருக்கிறார் இவரை நாம கட்டி பேசினா அவர் தெளிவு பெறுவார் மதம் அந்த என்பது அவர் அந்த போதையில மூழ்கி இருக்கிறார் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லுவார் அறிவாளியை பார்த்து இவருக்கு எதுவும் இல்லா இவர் மதையாராக இருக்கிறார் சொல்வாரு மதம் அந்த போதையில சுருக்கமான ஒரு விளக்கம் தான் கண்ணியமானவர்களே நாம் எங்களுடைய பிள்ளைகளா எஜுகேஷனுக்காக வேண்டி ஓரிரு வருஷம் அல்ல பன்னெண்டு பதிமூணு வருஷம் இன்னும் கூடி நாம் பதினெட்டு இருபது வருஷம் என்று நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் அனுப்பி படித்து வைக்கிறோம் இதற்கு நாம் பெண்களே கொடுக்கிறது போல இதற்கு நாம் கவனம் செலுத்துறது போல ஏன் புள்ளா சூரத்தில் பாத்தியா போதுதா ஒவ்வொரு நாளும் அஞ்சு நமக்கு சொல்லுவதுமே அதுல பாத்திரான விஷயங்கள் நடக்குதா அவனுடைய ரூபம் சரியாயிக்கா அவனுடைய சுஜூர் சரியாயிக்கா இந்த தோழன் இமாம் என்று அவன் குரான் ஓதினானா சந்திக்கக்கூடிய நேரம் அவன் சந்தோஷமாக ரப்பை சந்திப்பானா அல்லது நரக நெருப்பை கண்டவாறு நடுங்கி நடுங்கி சந்திப்பானா என்று அந்த சிந்தனை அற்றவர்களாக அதற்கு டைம் ஒதுக்கக்கூடிய மக்கள் இல்லாதவர்களாக நாம் உலகத்துடைய கல்விக்கு நாங்கள் நேரம் கொள்கிறோம் இதுதான் சக்கரக்குள் மடமட ஓதல் இந்த அந்நியர்களால் ஏற்றப்படுவோம் அந்நியர்கள் எங்களுக்கு முன்னால் ரப்புல் வானத்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆட்சி செய்யக்கூடிய ரப்புக்கு சுஜம் செய்யக்கூடிய மக்களை ஏச தொடங்குவார்கள் அழிக்க தொடங்குவார்கள் கண்ணியமாக பிள்ளையில கைடன் ஏழு உலமாக்கள் இருக்கிறார் பிள்ளையில கைடன் நான் கல்வி ஹராம்னு சொல்லல படிக்க கொடுக்கிற அளவு ஏழு தீனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் கண்ணியமான சோதனை வந்துட்டா அல்லாட உதவி இல்லைன்றதாக சொன்னாங்க சொன்னாங்க ரசூலுல்லாம் ரெண்டாவது துன்யா துன்யாவுடைய போத போத மதமான போத ரெண்டாவது போத சொன்னாங்க துன்யாவுடைய போத உள்ளத்துல வந்துட்டா துன்யாவுடைய ஆசை இந்த உள்ளத்துல வந்துட்டா சொன்னாங்க ரசூல் செல்லலாம் அலையம் செல்லம் அப்போதாவது எப்படி அந்த நேரத்துல மெஜாரிட்டி குறைஞ்ச வளராம மைனாரிட்டி மக்களாவா இருப்பாங்க கேட்ட நேரத்துல சொன்னாங்க இல்ல எங்களோட சமுதாயம் எப்படியாப்பட்டவர்களாக இருப்பாங்கல்ல கடல் முறையை போல அதிகமான மக்கள் இருப்பாங்க ஆனா அவளால் வந்து செய்யலாம் இல்லாம இன்னும் சொன்னாங்க ஒரு ஒரு பாத்திரத்துல உணவை வச்சு அதை முன்னு வீட்டு வாக்குள்ள வச்சா எல்லா இல்லங்களும் எல்லா பறவைகளும் இனிமாவே வந்து உணவு கொள்வது போல முஸ்லிம் இஸ்லாத்தை சுமந்தவர் ஒருத்தர் வந்திருந்தார் என்றால் மத வேறுபாடு இல்லாமல் எங்களுடைய முஸ்லிம்களை தாக்குறதுக்கு முழு உலகம் ஒன்று கூடும் என்பதாக சொன்னார்கள் இளமை அமைச்சர்கள் ஏன் இந்த காரணம் ஏன் இந்த நிலப்பாடு சொன்னாங்க இந்த நிலப்பாடு வரது காரணம் எல்லா சகோதரர்களையும் என்னுடைய என்னை பின்பற்றக்கூடிய எல்லா சகோதரர்களையும் உள்ளத்தில் ஒரு வைரஸ் தந்தை மகளே ஒரு வைரஸ் பரவி அந்த வைரத்தை பெயர்தான் கூடிய ஒரு நோய் அவர் உள்ளத்தில் செய்யும் என்ன நீங்கள் துன்யாவுடைய போர் உள்ளத்தில் துன்யாவுடைய போகம் உள்ளத்தில் எப்ப வருவோம் துன்யா உழைப்பு செய்வார் ஆசிரா உழைப்பு விடுவார் ஆசிரா உழைப்பா அர்த்தமாக நினைப்பார் துன்யா உழைப்பா பெருசாக நினைப்பார் உழைப்பா குறைவாக உழைப்புக்கு நேரம் கொடுப்பார் கண்ணியமானே கண்ணியமான சோதர்களே இந்த நிலைமை ரொம்ப வந்துட்டா அல்லாத எனவே இந்த மாதம் என்ன சொல்லுது நபியுடைய சின்னத்தை எடுத்து நடங்கள் எகோடி நசராக்களுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டாம் என்றுதான் இந்த மாதம் சொல்லிக் கொள்கிறது எனவே கண்ணியமான சோதர்களை நாம் நான் காலையிலிருந்து என்னுடைய இரவு நேரம் வரைக்கும் ரசூ செல்லா வரைக்கும் சொன்ன முறையில வாழ்ந்தனா ரசூல்லா சொன்ன முறையில வாழ்ந்தா என்னோட ஆதரவு நமது ஆதத் வளமையான மனிதனுடைய ஒவ்வொரு ஆதத்தும் ஐவாதத் என்ற ஒரு ஆதத் நாம் வளமையாக செய்கிறோம் என்னது உணவுன்றோம் தூங்குகிறோம் மலபுரம் கழிக்க போறோம் இவ்வாறே குளிக்கின்றோம் இதங்களை ஒன்றாலும் செய்யக்கூடியது இதை நெருசலாம் அலுவலத்தில் அவர்கள் சொன்ன முறையில் செய்தோம் என்றால் கண்ணியமான சகோதரர்களே எந்த அளவுக்கு அல்லாமல் நம்ம அந்த தான் கொற்றவங்க எது தலையை குடிச்சிட்டு போறான் இந்த நேரத்துல சாபாவை கேட்டாங்க நீங்க என்ன செய்றீங்க என்று மௌனமாக இருந்தா ஏன்னா கொஞ்ச தூரம் பின்னால ஒரு வடக்குல இறங்கி கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கு பின்னால கனிமான சோதர்களே அவங்களுடைய இடத்துக்கு வந்ததுக்கு பின்னால சாபாவை கேட்டா நம்ம என்ன செஞ்சீங்க சொன்னாங்க நான் ரசூசல் எல்லாம் வரைவதோட ஒரு சப்பர் செய்யற நேரம் அந்த சப்பருடைய நேரம் நான் கடந்து போகிற நேரம் நபியோட ஒரு கொப்பு மரத்தின் ஒரு கிளை இருந்தது இந்த கிளையை நபியாவர்கள் கண்டு கடையை குடித்தார்கள் இன்று அந்த கிளை இல்லை கிளையும் இருக்கவில்லை நபியும் இல்லை ஆனால் நபியுடைய சுண்ணாவை நாம் செய்ய வேண்டும் நபியை நாம் பின்பெயரக்கூடியவனாக இருக்கிறோம் அதனால கடையை குடித்திருப்பதாக சொன்னார்கள் நபி உயிரோடும் இல்ல நபிதான் தலையை குடிக்கிற நேரம் ஆனால் கிளையும் இல்லை தலையை குடிச்சு போறாங்க என்ன காரணம் நபியில முகம்பத்து இருந்துச்சு எங்களோட மக்களே விஸ்வாச பார்த்து கேவலமா பேசலாம் எங்களோட மக்களே கரண்டை காலில் கீழே ஒதுக்காம மேல ஒதுந்தா என்னம்மா இப்படி ஒதுக்குறீங்கன்னு கேட்கறது நாம் தெரிவிக்கலாம் வெளிமான சோதனை அல்லாமா சுயகிரமம் எல்லாரே சொல்றாங்க யாரு சுண்ணத்தை சுண்ணத்தேன்னு கணக்கெடுக்க அமைப்பாங்களோ சுண்ணத்தானே நினைப்பாங்களோ இவருடைய வாழ்க்கை முடிவும் ஏற்றினால் முருகதான் இடம் அல்லாம் தெளிவான சோதனை சுண்ணங்கள் ஆவாக்கள் தலைவின் மேல அல்லது தலைவின் மேல் எடுத்து வைத்ததால்தான் சாபாக்கள் இந்த வாழ்க்கை ஒரு கண்ணியமாகும் சுண்ணம் தானே உடல்ல இன்று நாம் சுண்ணத்தை பார்த்து மதிக்கல்ல சுண்ணத்தை பார்த்து நாம் கணக்கெடுக்கல்ல என்று மல்லுக்கும் மண்ணுக்கும் அணுகக்கூடிய கல்லுக்கும் மண்ணுக்கும் சுஜம் செய்யக்கூடிய மக்கள் எங்களை பார்த்து பேசுகிறார்கள் ஏறுகிறார்கள் கண்ணியமான சோதனை எவ்வளவு பெரிய எவ்வளவு இவர் எவ்வளவு பிரமாதமான ஒரு ஒரு ஆளுமன் தான் அனைத்து மகத்தியங்களும் இஸ்லாத்துல வர சொல்ல முடியாது ஒத்தரை பற்றி இன்னும் பேச முடியாது ஆனா அதீசுடைய கலையில அவரை அவரை பற்றி சொல்லலாம் இவரில் இப்படி அவர்கிட்ட போய் பேசக்கூடியவர் இவற்றை நான் கடைசி எடுக்கவான என்று அவரை சொல்லலாம் இஸ்லாம் அனுமதி ஆனா உலமாக்கள் அனைத்து வகதிங்களும் கொண்டு சரி அப்துல்லா முபாரக் அப்துல்லாடைய பார்த்து இவரே இப்படியாப்பட்டவரே அதே பிழை இருக்கிறவரே இவரே இவர் பொய் சொல்லக்கூடியவர் சொன்னா சொல்றவன் தான் ஆனக்கூடிய முனாபிகள் செய்யலாம் இவருடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் மியூசிக்கும் அதே போல குடியும் தான் காலம் இருந்துச்சு கூட அதே போல அல்லாமா ஒருவேளை மக்கள் கூட பதிவு செய்யறாங்க இவங்க ஒரு தோட்டத்தில் இருந்து என்ன செய்யறாங்க அவங்களுடைய மக்கள் சோதர்களோட நண்பர்களோட என்ன செய்யறாங்க இசை கேட்டுக்கொண்டு இசை கிட்டார் வாசி கிடைக்கிற ரெண்டு ரிவாயத்து வருது ஒரு ரிவாயத்தின்படி ஒரு குருவி மரத்துக்கு மேல இருந்து ஒரு புறாநாய்க்கு வெளியானது இன்னும் முக்கியங்களுக்கு முகங்களுக்கு இன்னும் மேலும் வரலையா பயம் பயன்படுறதுக்கு அல்லாவுடைய பயம் உள்ளத்துல வர்றதுக்கு இன்னும் சந்தர்ப்பம் அமையல்லையா அமையலையா அந்த குரானுடைய ஆயர் ஒரு குரல் ஓதுகிறாங்க இன்னொரு விவாதத்தின்படி அந்த கிட்டாரிலிருந்து வெளிவந்ததாக அறிவுறாங்க இந்த நேரத்தில் கனிமான சோதனை அவருடைய கிட்டார கீழே உடைச்சிட்டு சௌபா செய்யறாங்க அப்துல்லா முபாரக் ரஹமத்துல்லா எந்த அளவு சந்தத்துடைய மாதாண்டா அல்லாம புகாரி அலையுடைய ஒருத்தார் அம்மா என்ன ஆனால் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்தான் சந்தர்ப்பம சந்தர்ப்பமாக சந்தர்ப்பம பாக்கியமாக இருக்காங்க அல்லாஹ் சுபகான ஒரு நாளா வாழ்க்கையில கண்ணியத்தை கொடுத்தான் ஒரு அங்கத்திலேருந்து கொடுத்தான் சோதனை இன்றைய நாளை நாம் ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை சாத்தியமாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை ஒரு நெருப்பு முறையாக மாற்றி என்னுடைய வாழ்க்கையை வட்டியிலிருந்தும் தொழுகை கலாவாகிறதிலிருந்தும் மக்களிடம் பேசாமல் உறவு கொண்டை குறிந்திருக்கிறோம் அதை தேர்ந்து நடக்கக்கூடியவராகவும் என்னுடைய வாழ்க்கையில் சுண்ணா இல்லை என்னுடைய வாழ்க்கையில் விஸ்வாஸ் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் தாட்சத் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் சுஜோதில் நேரம் கொடுக்கிற சந்தர்ப்பம் இல்லை இந்த நாட்களை நான் இந்த நாளிலிருந்து அனைத்துக்கு நேரம் ஒதுக்கக்கூடியவனாக ஒரு நேரம் ஒதுக்கக்கூடியவனாக வட்டியிலிருந்து நான் இந்த நாளிலிருந்து தளரக்கூடியவனாக மக்களுடன் நட்புறவாதியாக வாழ்ந்து இந்த உலகத்தை பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லா என்னை பார்த்து சந்தோஷப்படோம் ஒரு ஏக்கத்துடன் இன்றைய நாளில் நாம் ஒரு உறுதியை கொள்ள வேண்டும் கண்ணியமான அதே போல இந்த மாத காலத்தில் ரசூசல்லா வலிவர் செல்லம் இந்த உண்மத்திற்கு செயலாள காட்டினாம எவ்வளவு நம்பராக்களுக்கு மாற்றம் செய்யும் அந்த செயல்தான் தான் ஆசோரா எதிர்வரக்கூடிய சனி ஞாயிற்று கிழமா ரெண்டு நாளும் ரெண்டு சுண்ணத்தான நோம்பு வருது சுண்ணத்தானே நோம்பிடாம இந்த சுண்ணத்தான நோம்பு பிடிச்சி மேலாம் செல்லலாம் வலைவர் செல்லம் உறுதியாக முன்பு என்ற நீயத்தோட இந்த நோம்பை பிடிச்சி சகத்தில் அழுவோம் யா எங்களுக்கு உள்ள நாட்டில் நிம்மதியை சொல்லி அல்ல எங்கடா பலத்தால குடத்தால ஏதாவது ஒன்றும் செய்யலாம் ரப்பது நாம் அல்லாத வரையில கண்ணியமான இந்த மூக்குடைய யுத்தத்துடைய நேரத்துல எல்லா சகாபாக்களும் போறாம பார்த்தா பிரம்மாண்டமான கூட்டம் எதிரிகள் வந்திருக்கிறான் இந்த எதிரிகளை தாக்கி பிடிக்க இயலாத நிலைமையில் இருக்கிற நேரம் ஒரு சாதி சொன்னால் நல் செல்மா சல்மாந்த மலையை நாம ஏறிடுவோம் ஏறி நாம பாதுகாப்பு எடுப்போம் இந்த நேரத்துல சாதி சொன்னாலே எல்லாம் அவங்க அழுதுட்டான் சொன்னால நபியோட செல்வத் கொண்டு சாவி நீங்க உங்களோட வாயிலிருந்து கூட வார்த்தைகள் வரலாம் நாம் நபியுடைய நபியுடைய வாழ்க்கையை வாழ்க்கை எடுத்தவர்கள் உப்பார்களிடம் இருந்து தலை குடிக்க மாட்டோம் நபியுடைய சின்ன சின்னாவாக எடுத்தவர்கள் உப்பார்களிடம் இருந்து பயப்பட மாட்டோம் நாம் அல்லாஹிடத்துல தான் போய் ஒதுங்குவோமே தவிர இந்த சல்மாத மலையில போய் ஒதுக்க மாட்டோம் யுத்தம் செய்யுங்கள் என்று அந்த சாமி முன்வந்தார் கனிமான சகோதரர்களே கயாபுக்கு ஆபத்து உள்ள கிதாபுகள் எல்லாம் ரிவாய்களாக யுத்தம் அகோரமா போது ஆபாக்கள் சேதமடைந்து கொண்டு போறாங்க இந்த நேரத்துல ஆறுகிற வரை ரதி அல்லாஹன் அவர்கள் ஒரு அல்பத்தை கேட்டான் எங்க இந்த கவசத்தை தான் அந்த கேட்ட நேரம் எல்லா சகாபாக்களும் பாக்குறாங்க நாங்க யுத்தம் செய்வதா அல்லது அமீரல் இந்த யுத்தத்துடைய தலைவர் கவசத்தை கேட்கிறவங்க கவசத்தை கொடுக்கிறதான்னு தலைமாரி கேட்கி சில சாபாக்கள் அவருடைய கவசத்தை அவருடைய ஹெல்மெட்டை தேடி எடுத்து கொடுக்குறாங்க அவன் ஹெல்மெட்டை தலையில போட்டதுடன் எல்லாம் சுகாமத்தால எடுத்து கொடுக்கலாம் பின்பு கேட்கிறாங்க என்ன நடந்தது என்ன ஆளா சொல்லுங்க நேரம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் யுத்தங்கள் யுத்தத்துல கஷ்டப்பட்ட நேரம் நான் இந்த ஹெல்மெட்டை தலையில போடுவன் ஒரு யுத்தம் செய்வன் எல்லாரோட உதவியோடு எடுத்துக் கொள்வேன் இவன் ஹெல்மெட்ல அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி சொல்லாம நான் ரசூசல்லா வரைவர் செல்லும் அவரோட ஒன்றா சிந்தன் ஒன்றா செய்கிற நேரம் நானும் நதியோட ஒன்றா செய்கிற நேரம் நபியோட நம்மளுடைய முடியை கலைக்கக்கூடிய நேரத்தில் முடிவெட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபியுடைய முன்வெற்றி ரோமத்திலிருந்து நபியுடைய இதனால முடி பூமியில விழுந்த நேரம் நான் அந்த முடியை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த ஹெல்மெட்டை வச்சன் அந்த நபியுடைய முடி வேறு ஹெல்மெட்டை முடிஞ்சு அந்த ஹெல்மெட்ல தான் இன்னும் அந்த முடியை வச்சு பாதுகாக்கிறேன் இந்த நபியுடைய பாரத்தான முடியின் காரணமாக பல என்பதை நான் வெற்றி கொண்டிருக்கிறேன் என்று ஆசிரியர் பெரியவர்களே நெரிசல் எல்லாம் அடைவர்களுடைய சுண்ணாவை எதிர்ந்த நடந்த சாபாக்கள் நபியுடைய வகுப்புக்கு பின்னால் அந்த நபியுடைய முடியை பாதுகாத்து அதை தலையில் வைத்து யுத்தம் செய்து வெற்றி கொண்டார்கள் என்றால் நெரிசல்லாம் அனைவர்களுடைய சுண்ணாக்களை வாழ்க்கையில் எடுத்தால் எங்களுடைய வாழ்க்கை உலகத்திலும் வெற்றியானதாக நாளை ஒருமை நாளிலும் வெற்றியானதாக ஆகும் அதனால் இன்று இந்த சனியும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய முக்கியமான ரெண்டு நோம்புகள் இந்த நோம்புகள் ரசூசல்லா வரைய செல்ல மாத்திரம் இந்த நோம்புகள் மூழ்கி மக்களுக்கு வழிகாட்டல்ல ரசூசல்லா வரைய செல்லம் சொன்ன ஹதீஸை அபு பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் பைனக்கு ரஹ்மத்துல்லாஹி இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கிதாபில் பதிவு செய்றாங்க சொன்னாங்க عن النبي صلى الله عليه وسلم قال يوم عاشوراء كانت تصوم الانبياء وصوموه انتم இந்த நோம்பு மதினாக்கள் நோம்பு கொடுத்த நோம்பு நீங்களும் குடிங்க மகத்துடைய ஒன்றாவது நாளுடைய நோம்பு இந்த நோம்புடைய காரணம் என்னது இனிமன சோதனை இந்த நோம்புடைய ஐம்பத்தி என்னவென்றால் ஒரு தடவை மதீனாவுக்கு விஜய் என்று வந்த நேரம் பார்த்தா யோகிகள் அவருடைய நாளை அந்த நாளை பெருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் மகத்துடைய ஒன்றாவது நோம்பாக இருக்கிறது அதுக்கு பின்னால் சோதரர்களே சொன்னார்கள் நான் ஹயாத்தோடு இருந்ததென்றால் அடுத்த வருடம் ஹயாத்தோடு இருந்ததென்றால் ஒன்பதாவது நோம்பை குறிப்பன் காரணம் என்னது யகூதியருக்கு நாம் ஏற்பட்டிருந்த கோடைக்கு அவர்களுக்கு நாம் அவர்களுக்கு மாற்றம் செய்யணும் அதனால் நாங்கள் அவர்கள் ஒரு நோம்பு கொடுத்தா நாம் இருந்ததும் குறிப்போம் என்று ஆசினார் கனிமா சோதனை ஒன்பதாவது நோம்பு ஒரு நோம்பு குறித்து யகுதிகளுக்கு ஏற்படுவதெல்லாம் ரெண்டாவது நோம்பை குறித்து யகுதிகளுடைய சுண்ணாக்கு மாற்றம் செய்து மேலாம் ரசூசல்லாம் அவருடைய சுண்ணாவை எடுத்து நடப்போம் என்றுதான் இந்த மவாவாக இருந்தது கனிமானே இந்த நோம்பு குறிக்கிறதால எவ்வளவு பெரிய அந்தத்துல சொல்லிக்கிறாங்கன்னா எதிர் வரக்கூடிய மூணு வருடத்துடைய பாவத்துக்கும் இந்த நோம்பு ஒரு பரிகாரமாக சொன்னாங்க இந்த நாளில் சதக்கா செய்கிறாரே சதக்கா செய்தார் فكأنما صام السنة ومن تصدق به كان كصدقة السنة யார் இந்த இந்த வருடத்தில் இந்த இந்த நாளில் நோம்பு நோக்கிறாரோ ஒரு வருடம் பூர்த்தியாக நோம்பு நோக்கிற அந்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுக்கிறார் அது மட்டும் இல்ல இந்த வருடத்தில் யாரு இந்த இந்த இந்த இந்த நாளில் யாரு சதகா செய்கிறாரோ ஒரு வருடம் பூர்த்தியாக சதகா செய்கிற அந்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு நன்மையை கொடுக்கிறார் இதே போல சதரானுடைய ரிவாயத் யாரு உங்களுடைய குடும்பத்திற்கு இந்த நாளில் ஒரு ஹரியாவை கொண்டு கொடுக்கிறாரோ அல்லாஹ் மாணவத்தாலா இந்த நாளுடைய ஹரியாவுடைய வரக்க முழு வருடமும் அல்லாஹ் மாணவத்தாலா என்னுடைய குடும்பத்துக்கு அதிகாரி இந்த ஆசூரா தினமன்று கொண்டு கொடுத்து நான் செஞ்சு பார்த்திருக்கிறேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தால் இந்த பார்த்து நாம கண்ட கனவு எல்லா நாளும் கிட்டத்தட்ட அறுபது ஐம்பது வருடங்கள் செஞ்சிருக்கிறோம் ஐம்பது அறுபது வருடத்துடைய பிரதிபலன் அனைத்தும் நலவாகத்தான் இருந்துச்சுங்களா சொன்னான் எனவே கண்ணியமான சோதனைகளே இந்த நாளில் நாம் நோக்கு நோக்குறது மட்டுமல்ல எகூடி நசராக்களுக்கு மாற்றம் செய்ய இந்த பயங்கரமான காலத்தில் நாம் ரசூசல்லாஹ் அலி வசல்முடைய வாழ்க்கையை வாழ்க்கையாக எடுப்போம் நபியுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் எடுப்போமோ அல்லாஹாலா உலகத்திலே வெற்றியை தருவான் நாளை மறுமை நாளே வெற்றியை தர காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் எங்களுடைய வாழ்க்கையை எமோதி நசராக்களுடைய வாழ்க்கையாக வைத்து எடுப்போமோ எங்களுடைய கணிசலெல்லாம் முடியாது வாழ்க்கையை எடுக்காமல் எமோதி நசராக்களுடைய வாழ்க்கையை என்ற வாழ்க்கையை கொண்டா நல்லா பாதுகாப்பதும் உலகத்திலே கேவலம் நாளை மறுமை நாளே கேவலத்துக்கான அடையும் அல்லா பராமரிதான் ஆனாந்தர அயாத துன்யா பைனல் ஜமீன் வாழ்க்கையில உலகத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை யார் எடுத்து நடக்கிறார்களோ அவருக்கு குரான் அதில் படுதில்ல இமாம் நாட்கள் கொண்ட மருத்துவம் படுதில்ல இவருக்கு அல்லா சொல்றான் இவர் வாழ்க்கையில வாழ்க்கையை இன்பமாக கழித்தா அல்லாஹ் குரான் சொல்றான் பைனல் ஜமீன் அணியல் மகவா பராத்துல நெருப்ப கண்டு கொண்டு மூத்தா போவான் அவன் ஒதுங்கும் கலன் நரக நெருக்கங்களாகும் யாரு அல்லாவை பயந்து அல்லாவுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை எடுத்து நடப்பாரோ அண்ணாவின் சொர்க்கத்தை காண்பார் அல்லாவுடைய திரு பொருத்தத்தோடு எனவே ரெண்டு நாளையும் நோக்கு நோக்கு வாழ்க்கை மேலாண் வசூசல்லா வலையுடைய வாழ்க்கையாக அல்லாவுடைய திருப்பொருளை அடைந்து இந்த உலகத்திற்கு பெரிய அல்லாஹ் சுகானுவத்தாலா உங்களுக்கு வாக்கியம் அளிப்பாராக யாரெல்லாம் அந்த பாவங்களை மனுஷன் யாரெல்லாம் யாரெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமல் இந்த பாவங்களை மனுஷன் யாரெல்லாம் பலதரப்பட்ட பாவங்களுக்கு மக்கள் யாரெல்லாம் தன்மையிலும் கூட்டத்திலும் பாவம் செய்தவர்கள் யாரெல்லாம் வேண்டிலையும் வெளியிலையும் பாவம் யாரெல்லாம் பாவம் செய்து செய்து நடத்த தோபா செய்வோம் யாரெல்லாம் நலவுக்கு தோபா செய்வோம் யாரெல்லாம் ஆதரவோடு தோபா செய்வோம் யாரெல்லாம் அது தோபா நசுமாக்குறது யாரெல்லாம் தன்னால் தோபா வளர்த்தது யாரெல்லாம் தன்னால் தோபா வளர்த்தது யாரெல்லாம் நான் ஒன்றே செய்கிறோம் யாரெல்லாம் யாரும் தாய் மலையில பாவம் பண்ணிச்சு யாரெல்லாம் உலகத்திலே கண்ணியம் ஆக்கிரான கண்ணியம் கொடுத்து கஷ்டப்பட்டவர்கள் யாருலா எந்த நோயாளிகளா இருக்கிறாங்க யாருலா அவருடைய நோய்களை குணப்படுத்தி கொடுக்கிறாங்களா யாரையே யார் யார தாய் தந்தைகள் நோயாளிகளா இருக்கிறாங்களோ அவருடைய தமிழ்ல சமாச்சாரம் கொடுக்கிறாங்களா யாரையே இன்று என்னுடைய நாட்டுடைய நிலம் உனக்கு தெரியுங்களா ஒரு உலக மக்களும் முஸ்லிம்களும் பயந்து பேசிக்கொள்ள நிலைமையாக இருக்கிறாங்களா கண்ணீர் தந்திரியா முஸ்லிம்களை கண்ணீர் கொடுக்கிறாங்களா விமோசனத்தை கொடுக்கிறாங்களா வரைக்கும் உன்னை வாழ்க்கை வாழ்க்கை நடக்க நீ உதவி செய்வாங்க அல்ல உங்க அரசு நம்ம முயற்சிவாய் அல்ல